பாட்டில வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் பேஸ்கட் பாலிலே வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் கேரம் போர்டிலே வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இப்படி வெற்றியின் பட்டியல் நீண்டு சென்ற காலத்தை வென்றவர்கள் யார் காலத்தோடு போட்டி போட்டு அந்த காலத்தை வென்றவர்கள் யார் காலத்தை வெல்வதற்கு மார்க்கம் ஒரு எட்டு நிபந்தனைகளை போடுகிறது இந்த எட்டு நிபந்தனைகளையும் யார் சரியாக செய்கிறார்களோ இவர்கள் காலத்தை வென்றவர்கள் இந்த காலத்தை வென்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு இருபத்தைந்து பரிசு காலத்தை வெல்வதற்கு எட்டு நிபந்தனைகள் அதற்கு இறைவன் கொடுக்கிற பரிசுகள் யாரா என்ன எட்டு நிபந்தனைகள் அழிவும் கரம் அல்லாஹ் அவர்களிடத்திலே சென்று கேட்கப்படுகிறது அடிவழி அல்லாஹ் இடத்திலே காலத்தை வெல்வதற்கு என்ன செய்வது என்று கேட்க அடிநடியம்னாகுத்தாலா சொன்னார்கள் ஒரு மனிதன் வாஜிப் அவுஜம் எது என்று புரிந்து வாழ்றேன் வாஜிப்னாக்க ஒரு மனுஷனுக்கு அவசியமானது எது மிக அவசியமானது எது கரி அக்ரா நெருக்கமானது எது மிக நெருக்கமானது எது அஜி அஜம் ஆச்சரியமானது எது மிக ஆச்சரியமானது எது சாத் அஸ் அக் கஷ்டமானது எது மிக கஷ்டமானது எது இந்த எட்டையும் புரிந்து கொண்டார் புரிந்து அவன் வாழ்க்கையில் நடந்தால் அவன் காலத்தை வென்றுவிடலாம் காலத்தை வென்றவர்கள் எல்லாம் இந்த எட்டையும் சரியாக செய்தார்கள் வாழ்க்கையில் வென்றார்கள் மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது அவசியமானது தாகத்துல்லா அல்லா ரசூலுக்கு வழிபட்டு நடப்பது அவசியம் அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு நடக்க வேண்டும் ரசூல் என்ன சொல்கிறார்களோ அப்படியே கேட்டு நடப்பது அவசியம் அமுத்தல்லா லன் அத்தா துன்சிக்கு மிம்மா துகிப்பூம் அல்லாவுக்கு பிடித்தமானதை தானம் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் இந்த வசனம் இறங்கிய உடனே தனக்கு பிடித்தமான தோட்டம் ஒரே தோட்டம் பைரஹாவை கொண்டு போய் பெருமானார் செல்லந்தாம் அவர் அவர்களிடத்திலே கொடுப்பார்கள் நபியை நாயகமே அல்லா சொன்னதற்கிணங்கு நான் செய்துவிட்டேன் நாயகமே எனக்கு பிடித்தமானது நான் இது எனவே இதை கொடுத்து விட்டேன் இந்த வசனத்தை எத்தனை தடவை ஓதுறோம் நமக்கு பிடிச்சமானது அல்லாவுக்காக கொடுத்திருக்கிறோமா இல்லை அதனால் காலத்தை நம்மால் வெல்ல முடியவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஹாவை இன்றைக்கு சொல்லுகிறோமே என்ன காரணம் அவர் வெற்றியாளர் வெற்றியாளர் அதனால் இன்றைக்கு போட்டுகிறோம் உடனே கொண்டு வந்து கொடுத்தார் பல்லாவுக்கு வெளிப்படுவது வாசி அவசியம் என்றால் பாவத்தை விடுவது மிக அவசியம் வெளிப்படுவது அவசியம் பாவத்தை விடுவது மிக அவசியம் இதே அபூத்தல்ஹா மதினாவின் வீதியிலே அவருடைய வீட்டிலே விருந்து நடக்கிறது விருந்திலே மதுபானங்கள் எல்லாம் வைத்து பரிமாறப்படுகிறது தெருவிலே ஒருவர் சொல்லிக் கொண்டு சென்றார் இன்றைக்கு மதுவெல்லாம் அறாமாக்கப்பட்டு விட்டது சாராயம் அறாமாக்கப்பட்டு விட்டது அதை பயன்படுத்தக் கூடாது என்று கண்மணி நாயகம் சந்தந்தாக அழைவு செல்லவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தி காதிலே விழுந்தவுடன் கை கேட்டியது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வாய் வரை கொண்டு போனவர் அந்த வாட்டிலை உடைத்தார்கள் பாவத்தை விட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் அன்றைக்கு மதினாவின் வீதி எல்லாம் சாராயமாகவே ஓடியது என்ற வரலாறை பார்க்கிறோம் அக்கா வழக்கத்தின் மீது ஆர்வம் கொண்ட அபூத்தல்லா பாவத்தை விடுவதிலும் ஆர்வம் கொண்டார்கள் அவசியம் மிக அவசியம் இரண்டையுமே சரியாக செய்தவர்கள் வாழ்க்கையிலே காலத்தை வெட்டி வெட்டி விடுகிறார் வெட்டு விடுகிறார் கரி ஒரு மனுஷனுக்கு நெருக்கமானது கியாமத்து ஏன்னா எல்லாம் வந்துட்டாங்க ரசூல் செல்லல்லாஹு அலைவசல்ல வந்ததற்கு பிறகு வேறொரு நபி வரப்போவதில்லை இனி சூர் ஊதுவதற்கான காலத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த நாள் சூர் ஊதப்படுகிறதோ அந்த நாள் மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும் எல்லாம் அழிந்து போய்விடும் குரான் சொல்கிறதே அப்ப கியாமத் என்பது கலி நெருக்கமானது அதே நேரத்தில் மௌத்தி என்பது அக்ரம் மிக நெருக்கமானது கியாமத்து நெருக்கமானது என்றால் மரணம் மிக நெருக்கமானது கியாமத்தையும் நாம நினைக்கிறது இல்ல மரணத்தையும் நாம நினைக்கிறது எப்பொழுது மரணம் வரும் என்று நினைத்து மரணத்திற்காக அல் இஸ்தி அதாவது மரணத்திற்காக யார் வாழுகிற பொழுது தயாரிப்போடு வாழுகிறாரோ அவர் காலத்தை வெல்வார் இதை போன்று அழிரடியல்லா உத்தாடா சொல்லி காட்டுகிறார்கள் உலகம் என்பது ஆச்சரியமானது அத்துன்யா அதி உலகம் ரொம்ப ஆச்சரியமான இந்த உலகத்துல நிரந்தரமா யாருமே இருக்க போறதில்லை ஆனா இந்த உலகத்தை விடுற மாதிரி நம்மால் இல்லை காயமே இது பொய்யலா காற்றடித்த பொய்யலா பாரு பலூர் மாதிரி உலகம் வெறும் ரூ இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டம் ஆடுவார் ரூகு போயிடுச்சுன்னு சொன்னா இவர் போட்ட சட்டையை இவரால் கலட்ட முடியாது இவர் அணிந்திருக்கிற ஆடைகளை இவரால் கலட்ட முடியாது இவர் போட்ட செருப்பை இவரால் கலட்ட முடியாது இந்த ரூ இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் அந்த ரூகு என்ற காற்று பிரிந்து விட்டால் ஒன்றுமில்லை இதுதான் உலகம் அத்துமியா அஜி உலகம் என்பதே ரொம்ப ஆச்சரியமானது எத்தனையோ ஜனாதாவுக்கு போறாரு எல்லாத்தையும் பார்க்கிறாரு ஆனாலும் கூட ஜனாதாவை பற்றிய எண்ணம் மௌத்தை பற்றிய சிந்தனை இவனுக்கு வருவதே துன்யா ஆச்சரியமானது மிக ஆச்சரியமானது உப்பு துன்யா உலகத்தின் மீது பேராசை சாதாரண ஆசை இல்ல ஒரு மனிதனுக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சுனா போதும் என்ன மனம் இருக்கிறதா ஐயாயிரம் வேண்டும் ஐம்பதாயிரம் வேண்டும் அஞ்சு லட்சம் வேண்டும் அஞ்சு கோடி வேண்டும் இப்படிதான் போய்கிட்டே இருக்கிறானே தவிர ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே அடிதடி எல்லாம் சொல்லுகிறார்கள் உலகத்தின் மீது இவ்வளவு பேராசைப்படுகிறானா இப்படி பேராசைப்படக்கூடியவர்கள் காலத்தை கண்டிப்பாக வெல்ல முடியாது அடிதடி எல்லாம் புத்தாரா சொல்லிக் காட்டுகிறார்கள் அடுத்தும் பேசுகிறார்கள் கஷ்டம் மிக கஷ்டம் கவிர் கஷ்டமான வாழ்க்கையில பெரிய கஷ்டம் என்னன்னா கவுரின் கஷ்டம் கவுர் கஷ்டமானது மிக கஷ்டமானது அத்தகாபு விழாதா நம்ம எல்லோருமே கபருக்கு ஒரு நாள் போய் தான் தீரணும் அவர் இங்க வச்சிருக்கிறார் இருபத்தஞ்சு ஏக்கர் அங்க போனா ஆறடி நிலம்தான் ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணு சமீபத்திலே நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி ஒரு கபரு தோண்டப்படுகிறது சின்னதா தோண்டிட்டார் கபரு சின்னதா தோண்டிட்டார் ஆறு பெரிய ஆஜானு பாக் நாலு பேர்த்துக்கு எட்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் கபருக்குள்ள வைக்கணும் ஆஜானு பாகுவான ஆள் நம்மகிட்ட ஒரு வளம் இருக்குது கபரு சின்னதா தோண்டிட்டா அந்த கபரை மூடிட்டு இன்னொரு கபரு தோண்ட மாட்டாங்க அதனால அந்த கபரை அப்படியே விட்டுட்டு அவருக்கு தோதுவாக ஒரு பெரிய கபரு தோண்டப்பட்டது அதை பார்த்து ஒரு மனிதன் சொல்லுகிறார் பெரிய கபரில் எல்லோரும் அடக்கி விட்டு வருகிற பொழுது இந்த கபரு யாருக்கோ இன்னொரு கபர் இருக்கிறதே இந்த கபர் யாருக்கோ யார் வரப்போகிறாரோ தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு கபரத்தானை விட்டு வெளியே வருகிறார் ஆக்சிடென்ட் ஆனாரே அவர் மூத்தா போய் அதை கொடுக்க தன்னுடைய கபரு புலியை தானே பார்த்து விட்டு வந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கபருக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செல்லுவோம் அத்தகாபு விழா கட்டி சாதம் இல்லாமல் வெளியூருக்கு போறதா இருந்தா ஏதாவது உணவு கொண்டு போறோமா இல்லையா கபரஸ்தானுக்கு போகும்போது என்ன கொண்டு போவோம் அமல்களை தவிர உலகத்தில் வேறு எதுவும் கபருக்குள்ளே வராதே எனவே அமல்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று யார் பாடுகிறார்களோ இந்த எட்டையும் சரியாக யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் காலத்தை இந்த காலத்தை வென்றவர்களுக்கு ஒரு பட்டியல் போடலாம் ஆண்களில் பல பேர்கள் இருக்கிறார்கள் பெண்களில் பல பேர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை நினைவு கூறுகிறோம் கவுடா ஒரு பெண்மணி கவுடா எல்லா அதீஸ் நூல்களும் அந்த பெண்ணை பற்றி பேசும் காலம் போக போக அந்த பெண்ணினுடைய வரலாறு கூடிக்கொண்டு செல்கிறது அந்த பெண்ணின் மகத்துவம் உயர்ந்து கொண்டு செல்கிறது யார் அந்த கவுடா உமர் அடிகளாகுத்தாரா தன்னுடைய கூட்டாளிகளோடு வருகிறார்கள் ஒரு கிழங்கு உமரடியாகவே அல்லாஹவை பார்த்து சொன்னார்களா உமரே அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுவரே அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுவரே யார பார்த்து உமர் அலி கூட பெரிய தக்குவாதாரி உலகத்தில் யார் இருக்கிறா உமரை பார்த்து சொன்னார்கள் உமரே நீ அல்லாஹவை அஞ்சிக் கொள் உமருக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் எம்மா கிழவி நீ யாரை பார்த்து சொல்ற உமரை பார்த்து அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு துணிச்சு உடனே உமரடி தர சொன்னார்களாம் அவரை பேச விடுங்கள் அந்த கிழவியை பேச விடுங்கள் காரணம் இந்த கிழவி பேசினால் நான் கேட்பதல்ல இந்த கிழவி பேசினால் உடனே அல்லாஹ் கேட்கிறான் என்றார் இந்த அம்மா பேச பேச அல்லாஹ் ரசித்து ரசித்து கேட்பானா கது அல்லாஹு கவலா குரான்ல இருபத்தி எட்டாவது குருவினுடைய துவக்கமே அந்த பெண்ணை கொண்டுதான் துவங்குகிறார் கது சமயம் அல்லாஹ் கவுலகா இந்த பெண்ணு பேசினா அல்லாஹ் செறிவெடுக்கிறார் குரான் சொல்லுகிறது என்றால் இந்த பெண்மணி என்ன செய்தார்கள் காலத்தை விடுவதற்கு இந்த எட்டையும் தான் கடைபிடித்தார்கள் வணக்கம் எந்த அளவுக்கு பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்களிடத்தில் போய் இந்த பெண்மணி சொல்லுவார்கள் நபிகை நாயகமே என்னுடைய கணவர் என்னை பார்த்து சொல்லிவிட்டார் நாயகமே உன் முதுகு எங்க அம்மா முதுகு மாறு இருக்குன்னு சொல்லிட்டார் உன் முதுகு எங்க அம்மா முதுகு மாறு இருக்கு பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொன்னார்கள் அப்படியானால் நீ தலாக்கா இருவாய் இனிமேல் உன் கணவரோடு சேர முடியாது உடனே பெருமானாரிடத்தில் அந்த பெண்மணி சொன்னார்கள் நாயகமே தலாக்கு விடுகிற நோக்கத்திலே என் கணவர் என்னை சொல்லவில்லை நாயகமே இது தலாக்காக ஆகாத நாயகமே வேண்டாம் நாயகமே பெருமானார் சொல்லிவிட்டார்கள் இல்லை இல்லை இப்படி சொன்னா தலாக்காய் பக்கத்தில் ஆயிஷா நாயகம் உட்கார்ந்துருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் இந்த அம்மா கேட்கிறாங்க நாயகமே என் கணவர் தலாக்கினுடைய நோக்கத்துல சொல்லலையே நாயகமே சொல்லலையே நாயகமே என்று சொல்ல சொல்ல ஆயிஷா நாயகி கடுமையான கோபம் பொதுவாகவே இல்லாட்ட எந்த பொம்பளை வந்து பேசினாலும் ஆயிஷா நாயகிக்கு தாங்க இன்னைக்கு நிறைய இருக்கு இந்த சிக்கல் உண்டு ஏதாவது கடையில அந்த அம்மா வர்ற நேரத்துல ஒரு பொம்பளை கஸ்டமர் வந்து பேசிட்டா முடிச்சு கதை எத்தனை நாள் இப்படி பேசுவீங்க எத்தனை நாள் இப்படி என்னைக்கோ எதிர்பாராத விதமாக நடந்தது எத்தனை நாட்கள் என்று சித்தரிக்கப்பட்டது அன்புக்குரியவர்களே ஆயிஷா நாயகி விரட்டுகிறார்கள் உடனே கவுலாரத்தில் நாகுத்தாரா வீட்டுக்கு சென்றார்கள் தொழுதார்கள் அழுகிறார்கள் சச்சிதாவிட விழுந்து அழுகிறார்கள் ரப்பிய ரஹ்மானே என் கணவர் என்னை தலாக் விடுகிற நோக்கத்திலே சொல்லவே இல்லையே ரஹ்மானே எப்படி தலாத்தார் ஆகும் இந்த சட்டத்தை நீ மாற்றிவிடு என்று சொல்லுகிறார்கள் அல்ல சட்டத்தை மாற்றுகிறார் இப்பொழுது பெருமானாரை தேடி அந்த பெண்மணி வருவதற்கு பகரமாக பெருமானார் ஹவுலாவின் வீடு தேடி செல்கிறார்கள் அம்மா ஹவுலா உன்னுடைய சொல்லை அல்லா கேட்டுவிட்டார் உன் சொல்லை கேட்டுவிட்டார் இதற்கு பெயர் தலாக் அல்ல இதற்கு பெயர் தலாக் அல்ல லிஹா ஒருவர் இப்படி சொல்லிவிட்டார் மனைவியை பார்த்து ஓ முதுகு எங்க அம்மா முதுகு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா அது தலாக்காக ஆகாது ஒரு அடிமையை உரிமை விட்டால் கணவனோடு சேர்ந்து கொள்ளலாம் அறுபது நோன்பு நோற்பால் கணவனோடு சேர்ந்து கொள்ளலாம் அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் கணவனோடு சேர்ந்து கொள்ளலாம் அந்த பெண்மணி மீண்டும் தொழுது சஜிதாவிடம் விழுந்து நன்றிக்கடன் செலுத்துகிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது புகார் சொல்லி காட்டுகிறது இந்த பெண்மணிகளுக்கு என்ன இருந்தது காலத்தை வென்று இன்று வரை பேசப்படுகிற பெண்மணி இந்த பெண்மணி பல்லாவோடு எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கு அஸ்மா பின் உமைஸ் பெண்களிலே காலத்தை வென்ற பெண்களின் அஸ்மா பின் உமைஸ் ஜாஃபர் அலி அல்லாஹுடைய மனைவி ரொம்ப தீர்க்கமானவர்கள் நன்மையிலே அவர்களை விட தேட்டம் கொண்டவர்களை பார்க்க முடியாது அவ்வளவு ஆர்வம் அவச அபிஷீனிய நாட்டுக்கு ஹிஜரத்திற்கு புறப்பட்டார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லும் மதினாவில் இருக்கிறார்கள் சைபர் போர்க்களத்தை முடித்துவிட்டு பெருமானார் மதினாவுக்கு வருகிறார்கள் இந்த பெண்மணி அபிசீனிய நாட்டில் இருந்து மதினாவுக்கு செல்கிறார்கள் அபிசீனியாவிலிருந்து அஸ்மா வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு உமரே பாரூக் அல்லாவும் அவருடைய மனைவியும் சென்றார்கள் பார்த்து வருவதற்காக பேசி வருவதற்காக சென்றார்கள் இந்த உமரடி எல்லாவுக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் சீண்டி பார்க்கிற பழக்கம் அது யாரா இருந்தாலும் கொஞ்சம் டச் பண்ணிவாங்க நாயகத்திடத்திலேயே சீண்டுகிற பழக்கம் உமரடி அல்லாவுக்கு உண்டு அல்லாஹ்விடத்திலே சீண்டும் பழக்கம் எப்படி மூசா அலை உண்டோ அதே மாதிரி ரசூலோடு அடிக்கடி தொட்டு பார்க்கிற பழக்கம் மற்றவர்களை நோண்டி பார்க்கிற பழக்கம் உமரடி அல்லாஹுத்தலாவுக்கு உண்டு உமரடி எல்லாவுத்தலா சொன்னாங்க இதெல்லாம் நன்மையின் அடிப்படையில் தான் ரோஷம் அல்ல நன்மையின் அடிப்படையில் இவரை பாருக்கு ரடி அல்லாஹுத்தலா அஸ்மாவை பார்த்து சொல்றாங்க அஸ்மா ஜவத்துக்கு அந்த பக்கம் அஸ்மா இருக்கிறார்கள் அஸ்மா நாங்க ரசூலோடு விஜயத்தை செய்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சி மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தோம் ரசூலோடையே வந்தோம் ரசூலை காத்தோம் ரசூலோடு இருக்கிறோம் ரசூலை அரவணைக்கிறோம் எல்லாம் ரசூலோடு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே என்று சொல்லுகிற பொழுது அஸ்மான் அடிகல்லாவுக்கு வந்ததே கோபம் பேச பேச முர்கா எடுத்து போட்டு வரட்டாங்க ரசூல்ல நாயகமே என்ன உமர் சொல்லுங்க உமர் உங்களோட இருந்தா உங்களோட வந்தா ஆனால் நாங்கள் அபிசீனியாவில் இருந்தோம் நாயகனே எங்கள் உள்ள முழுக்க உங்களோடு இருந்தது நாயகமே எங்கள் உள்ள முழுக்க உங்களோடு இருந்தது நாயகமே எங்களுக்கு இஜரத்தின் நன்மை இல்லையா உங்களோடு இருந்தவர்களுக்கு தான் நன்மையா இது என்ன நியாயம் இது என்ன நியாயம் என்று பெருமானார் சல்லாஹ் அவர் அவர்களிடத்திலே அஸ்மா ரவி கேட்கிற உறுதி பெருமானார் என்ன ஏதாவது பதில் சொன்னார்கள் அம்மா அஸ்மா உமருக்கு ஒரு ஹிஜிரத்தின் நன்மை அஸ்மா உனக்கு ரெண்டு ஹிஜிரத்தின் நன்மை என்றார்கள் ஒரு ஹிஜிரத்தின் நன்மையே தகுதும் மாக்கான எல்லா பாவங்களையும் அழித்துவிடும் ஒரு ஹிஜிரத்தினுடைய ஆற்றல் எல்லா பாவங்களையும் வலித்துக் கொள்கின்றார் ரெண்டு விஜயத்தினுடைய நன்மை அஸ்மா உனக்கு உண்டு நீ இங்கிருந்து அபிசீனியாவுக்கு சென்றதற்காக ஒரு விஜயத்தின் நன்மை அபிசீனியாவிலிருந்து மதினாவிற்கு வந்ததற்காக ஒரு விஜயத்தின் நன்மை உனக்கு உமரடி அல்லாஹும் தாலா என்பவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் உமரடி அல்லாஹும் தாலா அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி சென்றவர்கள் பணிந்து வந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் இந்த தாயாரை அஸ்மாவை இன்றைக்கு உலகம் போட்டுகிறதே என்ன காரணம் காலத்தை வென்றார்கள் உலகம் அவர்களை போட்டுகிறது நன்மையில் நாடுவம் கொண்டார்கள் சமூகத்திற்கு ஒரு பாடத்தை விட்டுச் சென்றார்கள் அதனால் உலகம் அவர்களை போட்டுகிறது இந்த பத்திலத்தும் ஜாகிரியாவல் இஸ்லாம் ஜாகிரியத்திலும் இஸ்லாத்திலும் வீர பங்கை இருந்தார் அல்லாவுக்கு வழிபடுவது ரசூல் செல்லல்லா வழிவச்சலத்திற்கு வழிபடுவது பாவங்களை விடுவது இதை இந்தாவுக்கு மிக அடிக்கடி பெருமாள் நேரத்தில் வருவாங்க நாயகத்தை பார்த்து முசாபாக செய்வதற்கு போகிறார்கள் நபிய நாயகமே எல்லோரும் ஆம்பளைகள் எல்லாம் உங்க கையை தொட்டு தொட்டி முசாபா பண்றாங்க உங்களுடைய கையின் வரக்கத்தில் பட்டு விட்டார் அதை விட சிறந்த காரியம் என்ன இருக்க முடியும் நாயகமே நானும் முசாபாக செய்ய விரும்புகிறேன் நாயகமே என்று பெருமானார் சல்லல்லா வலிவசலம் இடத்திலே சொல்லுகிற பொழுது அம்மா இந்த நபி எந்த அந்நிய பெண்ணின் கையையும் தொட்டதில்லை இந்த நபி எந்த அந்நிய பெண்ணின் கையையும் தொட்டதில்லை சொல்வது நூறு பெண்களுக்கு சொல்வதற்கு சமம் என்று பெருமானார் சதந்தா செல்லும் அண்ணவர்கள் சொல்லி காட்டினார்களே இந்த இந்தா பெருமானார் செல்லந்தாப்பு அலிவசனம் சொன்ன முறைப்படி தன்னுடைய பிள்ளையை மாவியாவை வளர்த்தார்கள் உருவாக்கினார்கள் ஆளாக்கினார்கள் வந்து பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள் எவ்வளவு ஆர்வம் நபிகை நாயகமே எங்க வீட்டுக்காரர் பயங்கரமான கஞ்சன சில வீட்டுக்காரர் இருக்கிறாங்க ஜேபுகளை காசையே கையே விட மாட்டான் கடும் கஞ்சன் நாயகமே மோசமான ஆள் ஆனா குடும்பத்துக்கே பத்தல நாயகமே பாக்கெட்ல கை வைப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று இந்தா பொழுது பெருமானார் செல்லலாம் வரைவு செல்லவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் வீட்டு தேவைகளை கொடுக்கவில்லை என்றால் பாக்கெட்ல கை வச்சுக்கம்மா அதனால இந்த செய்தியை வீட்டுல சொன்னா அப்ப பாக்கெட்ல இனிமேல் ஒன்று கூட இருக்காது கொடுக்கிற பெண்களுக்கு அல்ல கொடுக்கிற ஆண்களுக்கு அல்ல ஆண்கள் கொடுக்கவில்லை என்றால் கை இந்த ஹிந்தா பெருமானாரின் மீது அக்கறை கொண்டு கடைசி காலத்திலே இந்த ரபியல்லாவும் தாயாங்களா வாழுகிற பொழுது எப்படி வாழ்ந்தார்கள் முத்தக்கிகளுக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு உதாரணம் வேண்டும் என்றால் உமரடி என்றா சொல்லுவார்கள் இந்த அமைப்பை பாருங்கள் இந்த அமைப்பை பாருங்கள் அவர்களின் நடத்தையை பாருங்கள் நீங்கள் முத்தக்கியாக இறை நேசராக மாறிவிடலாம் என்று சொல்லுவார்களே இந்த இந்தாவை இன்றைக்கு உலக உலகம் போட்டுகிறது எதற்காக இங்கு அமர்ந்து பேசுகிறோமே எதற்காக காலத்தை வென்றவர்கள் என்ன இந்த காலத்தை வென்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன இது போன்ற ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் உண்டு அல்லாஹ் இருபத்தஞ்சு பரிசுகளை வச்சிருக்கிறான் முதல் பரிசு இவர்கள் பல உருவங்களை கூட பெற முடியும் கேட்பதற்கே அதிசயமான செய்தி ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த நேரத்துல நூறு பேருமே தாவத்து கொடுக்கணும் போனாங்க கௌசல் அலுவலகத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு எங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பிட வரணும் அது வந்துருக்கீங்களான்ட்டாங்க அடுத்தவர் வர்றாரு அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு தான் நீங்க சாப்பிட வரணும் அது வந்துருக்கீங்களான்ட்டாங்க அடுத்தவர் அது வந்துருக்கீங்களா அடுத்தவர் அது வந்துருக்கீங்களா எப்படி போக முடியும் அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்பதற்கு கௌசலாளர் சான்று நூறு வீட்டுக்குமே போனாங்க அதே நேரத்தில் பேசிக்கிட்டாங்க எங்க வீட்டுக்கு இன்னைக்கு கௌசலாளர் வந்தாங்க அவர் சொன்னார் எங்க வீட்டுக்கு தானே வந்தாரு இவர் சொன்னார் எங்க வீட்டுக்கு தானே வந்தாரு எங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள் எப்படி வந்தார்கள் அல்லாஹ் மழத்துகளை அனுப்புவார் எதனால் காலத்தை வென்றவர்களுக்கு அண்ணா கொடுக்கிற முதல் பரிசு இன்றைக்கு காலத்துக்கு அடிமையாகி அல்லவா நாம் கொடுக்கிறோம் அடுத்து லா எதிர்க்கும் கைதுகும் செய்யா லா எதிர்க்கும் கைதுகும் செய்யா அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார் அந்த காலத்தை வென்ற இறை நேசர்கள் இருக்கிறார்களே அவர்கள் யாரும் தீங்கு நினைக்க முடியாது தொட்டுவிட முடியாது உடனே அல்லாஹ் களமிறங்கி காப்பாற்றுவார் ஒருத்தருக்க ஷைபா சுஃபியான சௌரி ரமத்துல்லா தாலாலியுடைய மடியிலே காபத்துல்லாவிலே படுத்திருக்கிறார் ரெண்டு பேரும் நண்பர்கள் சுஃபியானும் சைபா சுஃபியான சௌரி பெரிய பக்தி அபுமணிப்பா ரமத்துல்லா மாதிரி சைபான் பெரிய சூஃபி இறை ஞானி மடியிலே படுத்திருக்கிறார் படுத்திருக்கிற பொழுது மன்னர் மன்சூர் சைபானை கொள்வதாக செய்து வருகிறது ஒருத்தர் வேகமா ஓடி வந்து பதக்கத்துல சொல்றாரு சைவான் சைவான் மன்சூர் படையோடு வருகிறார் எதற்கு தெரியுமா உன்னை காபாவின் வளாகத்திலேயே வைத்துக் கொள்வதற்கு வருகிறார் என்று சொல்ல இந்த சைபான் அழட்டிக்கவே இல்லையே படுத்துக்கொண்டே சொன்னார்கள் மன்சூர் இங்க வந்தா தானே கொள்ள முடியும் மன்சூர் உள்ளே நுழைய முடியுமா எனக்கு காவல் என் ரப்பு என்றார் எனக்கு காவல் என் ரப்பு இன் கைதுவும் செய்தா நான் இறையற்றத்தோடு வாழ்கிறேன் பொறுமையோடு வாழ்கிறேன் என் ரப்பு என்னை பாதுகாப்பான் என் எதிரிகள் என்னை தொட முடியாது என்று செய்வான் சொல்லுகிறார்கள் இன்னொரு ஐந்து நிமிடத்திலே செய்தி வருகிறது வந்த மன்சூர் வருகிற வழியிலேயே மூத்தா போயிட்டாச்சு இந்த பரிசு எதனால் கிடைத்தது யாருக்கு கிடைக்கிறது யார் காலத்தை விழுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டாவதாக அல்லாஹ் கொடுக்கிற பரிசு எதிரிகள் அவர்களை தொடர்பார் முடியாது ஆரூர் இமாம் சாபி ரமத்துல்லா மேல கடுமையான கோபம் ஒரு மசாஜி பிரச்சனை கடும் கோபம் இமாம் சாபி ரமத்துல்லாக்கு அலையை அரண்மனைக்கு அழைத்து அங்கேயே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறது இமாம் ஷாபி அமத்துல்லா சாதாரணமாக ஆளா நேர அரண்மனைக்கு வருகிறார்கள் அரண்மனைக்கு வந்து அரசனுக்கு முன்னால் போய் அமருகிறார்கள் ஆரூன் ரசீதுக்கு முன்னால் அமர ஆரூன் ரசீதுக்கு பயம் எடுத்து விட்டது தண்டனை கொடுக்கிறதுக்காக கூப்பிட்ட அரசனுக்கு அல்ல தண்டனை கொடுத்துட்டான் உள்ளத்தை இறைவன் தன் கையில் வைத்திருக்கிறான் உள்ளத்தை ஒரு அசை அசைத்தா ஒரு ஆட்டு ஆட்டினா தண்டனை கொடுக்க அழைத்து அருண் ரசீது பயந்து போய் இமாம் சாபியை முதலிலே அழைத்துச் செல்லுங்கள் என்று வெகுமதி கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம் வரலாற்று இப்ப இறை நேசர்கள் காலத்தை வென்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இரண்டாவது பரிசு எதிரிகள் அவர்களை தொட முடியாது மூன்றாவது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பரிசு பூமியிலே இருந்து கொண்டே கீழே உள்ளதையும் மஹூராத்துகள் பொக்கிசங்களை அறிகிற ஆற்றல் அவர்களுக்கு சும்மா பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்முடைய கண்ணை போன்ற கண்கள் ஆனால் அதனுடைய பார்வையின் தரம் வேறு கண் நம்மை கொண்டிருக்கும் பார்க்கிற பார்வை வேறாக இது இறை நேசர்களுக்கு இறைவன் வழங்குகிற மாபெரும் பரிசு அபுத்துரா தாபியங்களிலே தலை சிறந்தவராக வாழ்ந்தவர் அபுத்துரா இந்த அபுத்துரா என்ன செய்வார் என்றால் யாராவது தண்ணீர் வேண்டும் எங்கே தண்ணீரை எடுப்பது இன்னைக்கு நிறைய கருவிகள் வந்துருச்சு பூமிக்கு அடியில நீரோட்டம் பார்க்கறதுன்னு சொல்லி ஒரு சிலரை கொண்டு போனா குச்சியை வச்சுக்குவான் கட கட கட கடை சுத்தம் அந்த இடத்துல தோண்டுதான்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இன்னொருத்தரை பார்த்தா தேங்காவை தூக்குவான் அந்த தேங்காய் எங்க நட்டமா நிக்கிறோ அங்க தோண்டினாமா சில நேரத்துல தண்ணி வரும் சில நேரத்துல தண்ணி வராது ஆனால் அபுத்துரா எதுக்குமே பயன்படுத்த மாட்டார்கள் கீழே பூமிகளை பார்த்தா நீரோட்டத்தை சரியாக இந்த இடத்திலே இந்த இடத்திலே இத்தனை அடியிலே இந்த அளவிலே நீர் ஓடுகிறது இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் பரிசாக அபுக்குரா ரலியல்லாஹுத்தாராவுக்கு வழங்கினானே என்ன காரணம் காலத்தை வென்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மூன்றாவது பரிசு உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கும் ஆற்றலை இறைவன் வழங்கினார் நான்காவது முஸ்கிலாக்குகள் சிரமங்களை தீர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் அவங்களுக்கு சிரமமே இருக்காது காலத்தை வென்றவர்கள் பார்க்கிறதுக்கு பக்கீர் மாதிரி இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் கஷ்டப்பட்டதாக வரலாறே இருக்க கோடி கோடியா வச்சிருமா காலம் உள்ள கஷ்டப்படுவான் சுகருமா பிரசருமா அதுமா இதுமா கஞ்சியையும் கூடையும் குடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு பார்த்தால் கங்கரையாக இருப்பார்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள் காரணம் இவர்களின் கஷ்டத்தை போக்குவதற்கு அதுதான் கலக்கிறது ரப்பு நாளமின் கலவிகளை வரலாறுகளை புரட்டுங்கள் உஸ்மான் வழியில் நாகுத்தாரார் பெருமானார் சல்லல்லா அலிவசலம் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலிவசலம் மருமகனின் விருந்தை ஏற்கிறார்கள் பெருமானார முன்னாடி நடக்க விட்டுட்டு உஸ்மான் அலி அல்லா புத்தலா பின்னால் பெருமானாரினுடைய ஒவ்வொரு எட்டாக எண்ணி வருகிறார் தன் வீடு வரை பெருமானால் எத்தனை எட்டு வைக்கிறார்கள் என்று எண்ணி வருகிறார்கள் இதை கூர்மையாக அலிரடிகல்லாவுத்தாலா பார்த்துக் கொண்டே வருகிறார்கள் எதற்காக பெருமானாரினுடைய எட்டுக்களை உஸ்மான் ரடிகல்லாவுத்தாலா எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து வர உஸ்மான் ரடிகல்லா விருந்து கொடுத்துவிட்டு சொன்னார்கள் நாயகமே பள்ளியில் இருந்து என் வீடு வரை இத்தனை எட்டுக்கள் வைத்தீர்கள் நாயகமே அதனால் இந்த சபையிலேயே அத்தனை அடிமைகளை நான் உரிமை விடுகிறேன் நாயகன் நீங்கள் எத்தனை எட்டு வைத்து என் இல்லத்திற்கு வந்தீர்களோ அத்தனை அடிமை உரிமை அதிரடி எல்லாருமே கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது நேரா பாத்திமாட்ட போனாங்க அம்மா பாத்திமா நம்மள்டையும் காசு வச்சுன்னு சொன்னா பெருமானார நம்ம வீட்டுக்கும் ஆபத்து கொடுத்து அழைச்சு வரும்போது எட்டுக்களை பார்த்து அந்த அளவுக்கு உரிமை விடுவேன் அல்லவா பணம் இல்லை ஆனால் உஸ்மான் நண்பர்களை முந்திக் கொண்டாரம்மா அம்மா முந்திக் கொண்டாரம்மா அம்மா நம்ம மனைவியா இருந்தா இதெல்லாம் நீங்களே கவனிச்சீங்க விரலுக்கு வீக்கம் கண்டதையும் பார்த்துட்டு வந்து இங்க சொல்லக்கூடாது நமக்கு தேவையானதை மட்டும் சொல்லணும்னு சொல்லிடுவாங்க ஆனால் பாத்திமா தன் கணவர் கலங்கி வருவதை பார்த்து நீங்களும் பெருமானாரை நீங்களும் பெருமானாரை விருந்துக்கு அழையுங்கள் விருந்துக்கு அழைத்து விட்டு அவர்கள் எத்தனை எட்டு வைக்கிறார்கள் என்று பார்த்துவார்கள் ஆனால் பாத்திமா ஒன்று சொன்னார்கள் நாயகத்தை மட்டுமல்ல நாயக தோழர்களில் ஒரு சிலரையும் உடனடைத்து வாருங்கள் குறிப்பாக அபுபக்கரையும் சேர்த்துக் கொண்டு வாருங்கள் குமரையும் கொண்டு வாருங்கள் உஸ்மானையும் கொண்டு வாருங்கள் எந்த உஸ்மான் உங்களுக்கு நிகராக இருக்கிறாரோ அந்த உஸ்மானையும் விருந்துக்கு அழைத்து வாருங்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு அகிரில்லா எட்டுக்கள் எண்ணி வருகிறார்கள் பாத்திமா நாயகின் வீட்டில் இருந்தது வேற எதுவும் இல்லை கொஞ்சம் எழுப்பு துண்டுகள் இருக்கு பாத்திமா நாயகியின் வீட்டிலே கொஞ்சம் எழுப்பு துண்டிகள் இருக்கிறது கொஞ்சம் ரொட்டிக்கான மாவு இருக்கிறது ரொட்டியை சுட்டுக் கொண்டு அந்த எலும்பு துண்டையும் அடுப்பிலே போட்டுவிட்டு சஜிதாவிலே விழுந்து பாத்திமா நாயக்க அடுக்கிறார்கள் யாருங்களா என் கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது என் கடமை என் கணவரின் ஆசையை பூர்த்தி செய்வது என் கடமை என் கணவர் ஆசைப்படுகிறார் ஆசைப்படுகிறார் அப்புள்ளாளவிலே நீதான் என் வீட்டுக்கு சொர்க்க உணவை அனுப்ப நீதான் என் வீட்டுக்கு சொர்க்க உணவை அனுப்ப வேண்டும் ஜிப்ராஹிம் வட்டங்களே பாத்திமா ராஜகியின் வீட்டுக்கு ஜிப்ராஹிமின் வருகை வந்தவர்களுக்கு எல்லாம் உணவு பரிமாறப்படுகிறது என்ன சுமையான உணவு பெருமான சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் நாயகத்திலே சொல்கிறார்கள் பாத்திமாவின் அழுகை என்ன பலனை கொடுத்திருக்கிறது தெரியுமா உஸ்மான் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அடிமையை உரிமை விட்டார் ஆனால் அழி எண்ணிக்கொண்டு வந்திருக்கிறார் அலிநடி அல்லா முத்தால் அவர்கள் எண்ணிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் ரப்புல் நரகம் கடமையான ஆயிரம் பேர்களை விடுதலை செய்ததாக அல்லாஹ் அறிவித்து விட்டார் நரகம் கடமையானவர்கள் ஆயிரம் பேரில் ஒரு எட்டுக்கு விடுதலை என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான் கவலைப்படாதீர்கள் கலங்காதீர்கள் என்று பெருமானார் செல்லல்லா வடிவச்சனத்திற்கு ஜிவராயில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் எப்படி அவர்களின் சிரமத்தை அல்லாஹ் நீக்குகிறார் காரணம் என்ன அவர்கள் காலத்தை வென்று நின்றார்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள் அதனால் அவர்களின் சிரமத்தை நீக்கும் பொறுப்பை அல்லாஹ் அஞ்சாவதாக அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பரிசு அசுருள் முகலிக்கா அசுருள் முகலிக்கா இவர்களை தொடார் அழிவுக்கான எந்த அசரும் இவங்களுக்கு வராது இவங்களை அழிக்க யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது அபுல் பசர் அபுல் விஷு என்றும் ஒரு விவாதத்தில் எழுதுவார் பெரிய மாபெரும் மகா எப்பயுமே தொழுகை வணக்கம் நோன்பு என்று தன்னுடைய வாழ்க்கை முழுக்க விவாதத்திலேயே கழித்து வருகிற அவள் விஷன் இதை பார்த்த அரசன் அரண்மனைக்கு அழைத்து நீ ஒரு கராமத் அதிசயத்தை காட்ட வேண்டும் இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொல்ல அல்ஹந்தில்லா என்னை கொலை செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்ல அரசன் யோசிக்கிறார் இவர் கொலை செய்த பற்றி இவர் கவலைப்பட மாட்டாரே அதனால் இவர்களுடைய கவுமுகளை கொலை செய்து விடுவதாக சொன்னார் அவள் விஷம் நீ ஆச்சரியத்தை காட்டவில்லை என்றால் உன் குலத்தை மக்களை அடியோடு கொண்டு குவித்து விடுவேன் என்று சொல்ல அவள் விஷயம் ரஹமத்துல்லாஹி தாலாலை சொன்னார்கள் ஒட்டகம் கட்டி கிடந்த ஒட்டகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் அந்த கேணியிலே நீ தண்ணீர் இறைத்து வா என்றார்களாம் கேணியிலே போய் நீ தண்ணீர் இறைத்து வா ஒட்டகம் போனது மனிதன் இறைப்பதை போன்று தண்ணீரை இறைத்து அரண்மனைக்கு வாளியை கம்பி கொண்டு வருகிறது ஒரு சொட்டு தண்ணீர் சிந்தவை போதாது அரசன் சொல்லுகிறார் இது போதாது நான் உன் குடும்பத்திலிருந்து ஒருவரை நெருப்பிலே போடப் போகிறேன் நீ முடித்தால் காப்பாற்று நெருப்பை வளர்த்து அபுல் பிசில் ரமத்துல்லாஹி தாலாலே இவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சிறு பிள்ளையை நெருப்புக்குள்ளே போடப்படுகிறது அவர்கள் அல்லாஹுவினுடைய அனுமதியோடு வெளியே வாழ்கிறார்கள் கையிலே கொஞ்சம் திராட்சையோடு அந்த பிள்ளை வெளியே வருகிறது இதை பார்த்து அந்த அரசன் இஸ்லாத்தை தழுவினான் என்ற வரலாறை பார்க்கிறோம் அழிக்கிற சாதனம் கூட இறைநேசர்கள் நினைத்தால் அழிக்காமல் தடுக்கிற ஆற்றலை அல்லாஹுவால் கொடுக்க முடியும் அந்த இறைநேசர்களுக்கு என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இதுதான் அல்லாஹ் கொடுக்க கொடுக்கிற ஐந்தாவது பரிசு ஆறாவதாக வானத்தின் ஆதிக்கம் யார் தன்னுடைய காலத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ காலத்தை வென்றார்களோ அந்த இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு வானின் ஆதிக்கம் அவர்களுக்கு சொந்தம் கரம் ஏந்தி ரப்பே மலைய குடுன்னா அல்லாஹ் கொடுத்துருவாங்க புகாரியில் ஒரு அதிஸ் வரும் எல்லா தோட்டத்திலையும் மலை இல்லை அப்துல்லா என்று ஒருவர் வானின் பக்கம் தன்னுடைய பார்வையைத்தான் உயர்த்தினார் உயர்த்தி விட்டு இஸ்கினி என்றார் யாரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிட்ட இஸ்கினி எனக்கு தண்ணி கொடுன்னு அவர் தோட்டத்துல மட்டும் மழை பெய்யும் அவர் தோட்டத்தில் மட்டும் மழை பெய்கிறது இந்த ஆற்றலை அல்லாஹ் எப்படி கொடுத்தார் எதனால் கொடுத்தார் இந்த எட்டு நிபந்தனைகளும் அவரிடத்தில் இருந்ததால் கொடுத்தது இப்ப வாணி நாதிக்கும் பெருமானார் செல்லல்லா முடிவு செல்லம் மெம்பரிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிராமவாசி வந்தாரே நாயகமே எல்லாம் வறண்டு போய்விட்டது கால்நடைகள் எல்லாம் மூத்தா போயிரும் போல தெரியுது நாயகமே நீங்கதான் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் கரம் உயர்த்தினார்கள் தப்பி மழையை கொடு என்றார்கள் இவங்க இறங்கிறதுக்குள்ள மழை வந்துச்சு அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு வந்துட்டார் மறக்காம வந்துட்டாரு நாயகமே போதும் மழை கால்நடைகள் எல்லாம் அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு போதும் நாயகமே வெள்ளம் புரண்டு ஓடுகிற நாயகமே போதும் நிறுத்தி விடுங்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் அல்லாஹும் ஹவாலைனா சூழ்புறத்தில் மழை பெய்யட்டும் எங்களுக்கு வேண்டாம் என்றார்கள் சொன்னவுடன் மழை நின்றதே இந்த சக்தி எதனால் கிடைக்கிறது அல்லா வாணி ஆதிக்கத்தை பரிசாக வழங்கி விடுவார் ஏழாவதாக நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் அந்த சாப்பாடு அவர்களுக்கு எந்த அசரையும் ஏற்படுத்தார் சில இறைநேசர்களை பார்த்தா இருபத்தஞ்சு பேருக்குள்ள சாப்பாட்டை ஒரு ஆள் அடிப்பார் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டே இருப்பார் பார்க்கிறவெல்லாம் பயந்து பண்ணுவான் ஆனாலும் அவர்களுக்கு எந்த விதமான அசரையும் அது ஏற்படுத்தாது இந்த சக்தியையும் அல்லா இறைநேசர்களுக்கு வழங்குகிறான் அடுத்ததாக அல்லா ஜெல்ல சாணகுந்தலா வழங்கும் பரிசு என்ன தெரியுமா இறைநேசர்களுக்கு தூரத்தில் இருப்பதையும் பார்க்கிற ஆற்றல் தூரத்தில் இருப்பதையும் பார்க்கும் ஆற்றலை அல்லாஹ் படைத்திருவார் அபு இஷா சீராஜி ரஹமத்துல்லாஹி தாலா பகதாதிலே உட்கார்ந்து கொண்டு பகதாதிலே அமர்ந்து கொண்டு காபாவிலே எப்படி தொழுகை நடக்கிறது என்று பார்ப்பார்கள் இங்க உட்காந்துக்கிட்டு இந்த இந்த காலத்துல டிவியை பார்த்து சொல்லிடுவாரு காபத்துள்ளால இன்னைக்கு மணி இத்தனை இத்தனை சப்பு இருக்கிறது இன்னைக்கு சொல்லிடலாம் டிவியை பார்த்து சொல்லிடுவாரு ஆனால் அபு சஹாப் சீராசி அமத்துல்லாஹி தாலா பகதாஜிலை அமர்ந்து கொண்டு மக்காவை பார்ப்பார்கள் அங்கு நடக்கிற தொழுகையை பார்ப்பார்கள் அந்த தொழுகையிலே அவர்கள் கலப்பார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே என்ன காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு பார்க்கும் ஆற்றலை பரிசாக வழங்கியிருந்தார் ஒன்பதாவதாக இவர்களை பார்த்தால் பயம் வந்துவிடும் யாரும் டச் பண்ண முடியாது இவர்களை பார்த்தாலே இறைவன் ஒரு வகையான பயத்தை மனதுக்குள்ளே இறக்கி விடுவான் போட்டு விடுவான் என்ற வரலாறை பார்க்கிறோம் அதீசு நூல்களிலே பார்க்கிறோம் அல்லாமா சிபுலில் ரஹமத்துல்லாஹி அலை ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி தாலாலை உமர்குன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி தாலாலை இவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர்களுக்கு பயம் தோற்று என்ற வரலாறுகளில் பார்க்கிறோமே இந்த பயத்தை யார் பரிசாக போடுகிறார் அல்லாஹ் தானே போடுகிறான் பத்தாவதாக பத்தாவதாக மார்க்கம் சொல்லுகிறது இவர்களுக்கு கிடைக்கிற பரிசு ஹராமை எளிதாக அறிந்து கொள்வார்கள் ஒரு ஹராமான பொருளை வச்சா வாசனையை வைத்தே காட்டி கொடுத்து விடுவோம் இறைநேசர்களுக்கு ஹராமை கொடுத்தால் மதுவு கெட்ட வாசனை வர ஆரம்பித்தது பொருள் ஹாசி ரலியல்லாஹுத்தாலாவினுடைய வரலாறு சான்று இவர்களை சோதிப்பதற்காக வேண்டி பிஸ்மில்லா சொல்லாம அறுக்கப்பட்ட மாமிசத்தை கொண்டு வந்து வைத்து பொறித்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று விருந்து கொடுக்கப்படுகிற பொழுது ஹாரிஸ் பொருள் மகாசவி ரலியல்லாஹு தேடான் என்பவர்கள் சொல்லுகிறார்கள் இது பிஸ்மில்லா சொல்லாமல் அறுக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் அந்த வரலாறே தெரிவதில்லை பிஸ்மில்லா சொல்லி அடுத்த இடத்துல போய் வாங்குறாங்க எங்கேயாவது கறி அடிச்சா போறோம் சமுதாயத்தில் அவனும் இப்படித்தான் இருக்கிறான் இவனும் இப்படித்தான் இருக்கிறான் என்று சாதாரணமாக சொல்லுகிற நிலை ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிடக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்துகிறார்களா என்றால் அதுவும் இல்லை அங்க போய் சிக்கனை கொடு மட்டனை கொடு அதை கொடு இதை கொடு அவன் எப்படி அறுத்தான் தெரியாது இவர் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நாட்டு வந்துருவாரு சாப்பிட்டது ஆறாமானே ஆனால் நீங்கள் கோழிகளை வாங்கினாலும் ஆடுகளை வாங்கினாலும் கறிகளை வாங்குகிற பொழுது கேட்டு வாங்க வேண்டும் பார்த்து வாங்க வேண்டும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வாங்க வேண்டும் இது உங்களின் கடமை ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அதை செய்யறோம் அந்த முகாசபிக்கு வைக்கப்படுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது விஸ்மில்லா சொல்லாமல் அறுக்கப்பட்ட ஆடு இதை சாப்பிடுவது எனக்கு ஹராம் என்றார்களே அவர்களுக்கு யார் சொன்னது அந்த கரியே வாழையால் காட்டிக் கொடுத்து விடுகிறார் இந்த ஆற்றலை அல்லாஹ் பதினொன்னாவதாக மக்பூல் துவா காலத்தை வென்றவர்கள் எப்பொழுது துவா கேட்டாலும் உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் எப்ப துவா கேட்டாலும் உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பார் இந்த காலத்தை வென்றவர்களில் தலை சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய அழிவின் வச்சு இவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள் எப்ப அல்லாட்ட கரை ஏந்தினாலும் உடனே அல்லாஹ் நிவர்த்தி செய்வானே வரலாறுகளிலே பார்க்கிறோம் ஜபல் பொருட்களும் அறிவங்கள்லாவுக்கான கலந்திருக்கிறார்கள் அவர்களுடைய படையைச் சார்ந்த ஒரு தளபதிக்கு காலிலே வேதனை ஏற்படுகிறது நோவினை ஏற்படுகிறது அலிரதி அல்லாஹுத்தாலா கரத்தை உயர்த்தினார்கள் ரப்பே ரஹ்மானே ரப்பே ரஹ்மானே இவரினுடைய காலை சரியாக்கி விடு என்று சொல்லி லேச ஒரு தடவுதான் தடவுனாங்க அந்த அசலே இல்லை வலியின் குணவாலே இல்லை என்ற வரலாற்றை பார்க்க மக்லூகா துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பார் அனசுவின் அவர் துவா கேட்டார் அவர் சத்தியம் செய்தார் உடனே அல்லாஹ் கலங்கிறங்கி நிறைவேற்றி விடுவார் இந்த ஆற்றலை பரிசாக அல்லாஹ் வழங்குகிறான் பனிரெண்டாவதாக உள்ளத்தை அறிகிற ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் உட்கார்ந்திருக்கும் போதே இவர் உள்ளத்துல என்ன ஓடுதுங்கிறத அந்த இறை நேசர்கள் காலத்தை வென்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒரு சுவையான வரலாறு அற்புதமான வரலாறு பெருமான செல்லல்லா செல்லத்தின் காலத்தில் நடக்க அலிநபி இல்லாத தர ஒரு கனவு கண்டார் அலிநாயகம் என்ன கனவு அந்த கனவிலே பெருமானாரை பார்க்கிறார் நாயகம் செல்லல்லாஹு அலைவு சிலத்தை கனவுல பார்த்தாங்க ரசூல்லா தொலை வச்சுட்டு வெளிப்பள்ளியில வந்து படுத்துட்டாங்க ஒரு தலகாணியை போட்டு இது கனவிலே நடக்கிறது ஒரு பெண்மணி ஹிஜாபோடு வருகிறாள் ஒரு தேர்ச்சி பேரிச்சம்பளத்தை கொடுத்தாங்க பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து தட்டோடு நீட்டுகிறாள் அந்த பெண்மணி நாயகம் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள் அலிவலி அல்லாவுக்கு ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தார்கள் தொலை வந்தவர்களுக்கு மற்ற பேரித்தம்பழங்களை பிரித்து கொடு என்றார்கள் எல்லாம் கனவுல திடீரென்று விழித்து பார்க்கிறார்கள் அழிவலி அல்லா பேரித்தம்பழம் சாப்பிட்ட சுவை நாவிலே தெரிகிறது கனவுல மேல பார்த்தோம் பேரிச்சம்பள சாப்பிட்ட சுவை நாவிலே தெரிகிறது ஆச்சரியமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே சுபுகுக்கு வாங்க சொல்லப்பட்டிருக்கிறது சுபுகு தொழுகையை குமரடி அல்லா தொட வைக்கிறார்கள் தொலை வைத்து முடித்தவுடன் குமரடி எல்லா வெளிப்பள்ளிகளை வந்து பெருமானார் படுத்த இடத்திலேயே தலையணையை போட்டு படுத்துக் கொள்கிறார்கள் கனவுல பார்த்தது நிஜத்துல நேரம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலே ஒரு பெண்மணி தத்தோடு பேரித்தம்பளத்தை கொண்டு வந்து கையிலே உமரடி அல்லாவுடைய கையிலே கொடுக்க உமரடி அல்லா முத்தடா ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து தான் சாப்பிட்டார்கள் ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அழிரடி அல்லாவுக்கு கொடுத்தாங்க நாயக செஞ்ச மாதிரியே செய்யறாங்க பெருமானார் ஒண்ணு சாப்பிட்டுட்டு ஒன்னு அழுக்கி கொடுத்த மாதிரி உமரடி அல்லா ஒன்றை தான் சாப்பிடுகிறார்கள் ஒன்றை அழுக்கி கொடுக்கிறார்கள் மற்றதை தொலை வந்தவர்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்றார்கள் அழிரடி அல்லா பக்கத்துல போய் உட்கார்ந்து உமரை பார்த்து கேட்டாங்க இவ்வளவு பெரிய உருவம்னா எனக்கு ஒரு பெரிய மலம் தானா ஒரு நான்கு ஐந்து ஏழு எட்டு என்று கொடுக்க கூடாதா என்கிற பொழுது உமர் அல்லா அல்லாஹு சொன்னார்கள் இன்றைய கனவிலே பெருமானார் உங்களுக்கு உண்டு கொடுத்தார்கள் அதனால் ஒன்று இன்றைக்கு கனவிலே பெருமானார் உங்களுக்கு பத்து கொடுத்திருந்தால் நான் பத்து கொடுத்திருப்பேன் நூறு கொடுத்திருந்தால் நான் நூறு கொடுத்திருப்பேன் ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கனவு பார்த்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அழியின் கனவை பார்க்கிற ஆற்றல் அதிரடிகள் நாகுத்தாலா கேட்டாங்க இந்த ஆற்றல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிற பொழுது நூறு ஈமான் இதுதான் என் ஈமானின் பிரகாசம் என்றார் ஈமானின் பிரகாசம் இருந்தால் காலத்தை வெல்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்ந்து சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் நாம் நான் ஷாபி ரஹமத்துல்லா இருந்தாலே இதற்கு சாந்தி ஒருத்தர் மசாலா கேட்கறதுக்காக வர்றாரு மாம் சாபி ரமத்துல்லா இடத்துல மசாயில் கேட்பதற்காக வருகிறார் மாம் சாபி ரமத்துல்லா சொன்னாங்களாம் நீ என்ன கேட்கிறேங்கிறத நான் சொல்லி நானே பதில் சொல்லவா அல்லது மசாயிலை நீ கேட்கிறாயா வந்தவர் அது அது செய்து போனார் ஏன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இமாமனா ஷாபி ரமத்துல்லா கித்தாலி சொன்னார்கள் நீ ஒரு மசாயில் கேட்பதற்காக வந்தாய் என்ன மசாயில் தெரியுமா ஒருவர் வீட்டுக்கு மாமிசத்தை வாங்கி கொடுத்தார் வாங்கி கொடுத்து விட்டு வெளியே போனா போய்விட்டு திரும்பி வந்தா சொன்னா இந்த மாமிசம் எனக்கு ஹராம் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுங்க வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்க இல்ல எங்களுக்கு ஹராம் இது என்ன மசாலி என்று கேட்பதற்கு தானே வந்திருக்கிறாய் ஆம் இமாம் சாப்பியவர்களே மாம் இமாம் ஷாஃபி ரமத்துல்லா சொன்னார்களா ஒரு மாற்று மத சகோதரர் தன் குடும்பத்திற்கு கரியை வாங்கி வருகிறார் வாங்கி வந்து வீட்டிலே கொடுத்து விட்டு வெளியே சென்றார் முக்மீனாகி விட்டார் ஈமான் கொண்டு விட்டார் ஈமான் கொண்டதற்கு பிறகு இவர் இந்த மாமிசத்தை சாப்பிட முடியாது விஸ்மில்லா சொல்லி அறிவிக்காத மாமிசம் சாப்பிட முடியாது அதனால குடும்பத்தார் எல்லாம் மதத்தில் இருக்கிறார்கள் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஹராம் எனக்கு ஹராம் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் இவர் வெளியே போன நேரம் பார்த்து அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டார் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு எப்படி அறாமோ அதை போன்று எங்களுக்கும் அறாம் இதுதான் உன் மசாயிலுக்கான விடை என்று இமாமனா ஷாபி அகமத்துல்லாஹி சொல்லி காட்டினார்களே இந்த ஆற்றலை அல்லாத பரிசாக அறுத்து விளக்குகிறான் காலத்தை வென்றவர்களுக்கு அல்லாஹ் என்ற சாணதுக்காரா கொடுக்கிற மாபெரும் பரிசுகளில் உள்ளத்தை அறிகிற ஆற்றலும் ஒன்று அடுத்ததாக பதிமூன்றாவது பரிசாக அல்லாஹ் ஜல்ல சாணதுக்காரா இல் உள்ளவரை மறைவானவற்றை அறிகிற ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கிவிடுவார் மறைவானவற்றை அறிகிற ஆட்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறு இதற்கு சான்று அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவினுடைய மரண வேலை கடைசி அந்திம காலம் தங்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறார் அபுபக்கர் அலி மனைவி கர்ப்பமா இருக்கிறார் ஆயிஷா அலி அல்லாஹை அழைத்து சொன்னார்கள் அம்மா ஆயிஷா நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய சொத்துக்களை ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கும் நீங்க கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றார் அம்மா நீங்கள் நாயகத்தின் மகள் அதனால் சொத்துக்கள் உங்களுக்கு வேண்டாம் அம்மா அதை பிரித்து ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கும் கொடுத்துருங்க ஆனால் அன்றைக்கு இருந்தது அஸ்மா என்ற ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க முகமது என்றும் அப்துல் ரஹ்மான் என்று ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு வயிற்றிலே இருக்கிற குழந்தை பெண் குழந்தை தான் என்பதை உணர்ந்து அபுபக்கர் எல்லா அல்லாவுக்காரா சொல்லுகிறார்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளை வெளியே இருக்கிற அஸ்மாவுக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் உங்களுடைய ரெண்டு சகோதரர்களுக்கு வழங்கி விடுங்கள் நீங்கள் சொத்துக்களை எடுக்க வேண்டாம் என்று வயிற்றில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை என்பதை தெளிவாக சொன்னார்களே அவுபக்கரணி அல்லா இந்த ஆற்றலை யார் கொடுத்தது அல்லாஹ்தான் காலத்தை வெல்பவர்களுக்கு பரிசாக இந்த ஆற்றலை வழங்குகிறார் இது பெருமானார் இங்கிருந்து கொண்டு சொன்னார்களே அத்தாவில் நடக்கிற போரை பற்றி சொல்லுகிறார்கள் பெருமானார் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது என்னுடைய அருமை சகோதரர் செய்தி பஃபாத்தாகி ரசூலுல்லா பெருமானார் அணுகிறார்கள் என்போ நடக்கிற போரை பார்க்கிறார்கள் அடுத்து சொல்லுகிறார்கள் என்னுடைய அருமை தோழர் ஜாஃபர் சகிதாகிவிட்டார் சொல்லுகிறார்கள் என்னுடைய அருமை தோழர் அப்துல்லா ரவாஹா சகிதாகிவிட்டார்கள் என்று இங்கு அமர்ந்து கொண்டு பெருமானார் சதம்பா சொல்லும் எங்கோ நடக்கிற பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கிற போர்க்களத்தை பற்றி சொன்னார்களே இந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கினார் எதனால் காலத்தை வென்றார்கள் என்ற காரணத்தினால் அடுத்த ஒரு வரிசை அல்லாஹ் வைத்திருக்கிறார் பல நாள் பல ஆண்டுகள் சாப்பிடவில்லை என்றாலும் உயிர் வாழ்வார்கள் பெருமானாரினுடைய ஆற்றலை பார்த்துட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து நோன்பு மூணு நாள் தொடர்ந்து நோன்பு நாலு நாள் தொடர்ந்து நோன்பு இப்படியே பெருமானார் வைக்கிறார்கள் இதை பார்த்து விட்டு சகாபாக்களும் ரெண்டு நாள் நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க தொடர்ந்து இன்னைக்கு நம்மால் சகருக்கு சகருக்கு எந்திரிக்கலைன்னா குழம்பி தண்ணிடுவோம் ஆனா ரெண்டு நாள் தொடர்ந்து நோன்பு பெருமானார் சொல்லுவார்கள் என்னை போன்று நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் யுத் இமனி ரப்பி இஃப்டீனி ரப்பி என் ரப்பு மானசீகமாக எனக்கு உணவு தருகிறான் எனக்கு வாழ்வு தருகிறான் குருஜி அதமையில் பதினோரு ஆண்டு காலம் தவம் இருந்தார்களே ஆலம் இவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு காத்தா உணவை பயன்படுத்துவார்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு காத்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு காத்தா பானத்தை பயன்படுத்துவார்கள் என்று வரலாற்றிலே வலிக்கிறோமே ஒரு வருஷம் வரைக்கும் அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த பலத்தை கொடுத்தது யார் பரிசாக வல்லோன் ரப்புல்லாலமே இவர்களுக்கு மனத்தை வழங்குகிறார் பதினைந்தாவதாக அல்லாஹ் கொடுக்கிற பரிசு வாக்குவாதம் செய்ய வந்தவர்கள் வாக்குவாதம் செய்யாமலேயே திரும்பிச் சென்று விடுகிற ஒரு நிலையை ஐபத்தை அல்லாஹ் புகாரி நமக்குள்ளாரியுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் வாக்குவாதம் செய்ய வருவாங்க பக்கத்துல வந்த உடனே பேசாம போயிருக்கோம் கௌசுல்லாவிடத்திலே வாக்குவாதம் செய்ய வந்தார்கள் கௌசுல்லான மொழியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி சத்தசல்லாஹு சொல்லக்கூடாது முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே என்ன பேச வந்தோங்கிறதே மரபை எந்திரிச்சு போயிட்டான் இந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் பதினாறாவதாக ஹைவான்களை அல்லாஹ் இவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விடுவான் நபாத்தாத்துக்களை தாமரவர்க்கங்கள் இவர்களுக்கு கட்டுப்படும் தாமரங்கள் கட்டுப்படும் வரலாறு என்ன பார்க்கிறோம் ருமானத்தில் ஆகி பகதாதில் இருக்கக்கூடிய ஒரு மரம் ரும்மானத்துள் ஆகினி இப்ராஹிம் அதிகம் அதிகம் இருந்தாலே ஒரு மாதுளை மரத்திற்கு அருகிலே போய் அமர்ந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் உன் அதிகம் இருந்தாலே அந்த மாதுளை மரம் சொல்லலாம் என் பழத்தில் இருந்து ஒரு பழத்தை இப்ராஹிமே நீங்கள் எடுத்து சாப்பிடுகிறே என்று சொன்னதாம் என்ன காரணம் என்று கேட்க நான் கசப்பான படமாக இருக்கிறேன் நீங்கள் இறைநேசர் கை வைத்தால் நீங்கள் சாப்பிட்டால் இறைவன் இனிப்பாக மாற்றிக் கொடுத்து விடுவான் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுங்களே என்று சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் ரத்தம் ரஹமத்துல்லாஹி அந்த மரத்தில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் அதற்கு பிறகு அந்த மரம் வருடத்திலே இருமுறை காப்புக்களை தரும் ஒரு முறை காப்பு தந்த மரம் இருமுறை காப்புக்களை தரும் அதோடு மட்டுமல்ல அல்லாமல் இனிப்பான பழங்களை கொடுக்கும் என்று வரலாறுகள் சொல்லுகிறது இந்த மரம் இப்ராஹிம் அதிரமிடத்திலே பேசுகிறது நம்மிடத்திலே பேசியது எதற்காக பேசுகிறது இறை வணக்கத்திலேயே நிலைத்திருந்து எட்டு கடவுகளையும் சரியாக அவர்கள் செய்த காரணத்தினால் எட்டு பணிகளையும் சரியாக அவர்கள் செய்த காரணத்தினால் காலத்தை வென்றார்கள் மரங்களும் அவர் அவர்களிடத்தில் பேசியது அல்லாம சிவிலி எல்லாத்துக்கும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து எடுத்து சொல்லி ஓட்டு போய் யாருமே ஏற்கவில்லை இஸ்லாத்தை எடுத்து சொல்லி ஒருவரும் ஏற்கவில்லை போய் மரத்துக்கு அடியில உட்கார்றாங்க அந்த மரம் பேசுகிறது சிவிலி ரமத்துல்லாஹி தாலாலையை பார்த்து பேசுகிறது யா சிவிலி குன் மிசிலி யா சிவிலி குன் மிசிலி யா சிவிலி குன் மிசிலி எங்க இருந்துடா சத்தம் வருதுன்னு பாக்குறாங்க கடைசியில பார்த்தா மரத்தின் வேர்ப்பகுதியிலிருந்து சப்தம் வருகிறது சிவிலியே நீ என்னை போன்றாக நான் எப்படி இருக்கேன் பாத்தியா நான் தலையாக இருக்கிற பொழுது என் தலையை வெட்டுவான் நான் காயை கொடுக்கிற பொழுது காயை பறிப்பான் பழத்தை பறிப்பான் விறகுக்காக என்னை எடுப்பான் உடைப்பான் அறுப்பான் வெட்டுவான் எல்லாம் செய்வான் ஆனா நான் பொறுமையாக இருக்கிறேன் அல்லவா அதை போட்டு நீயும் பொறுமையாக இரு யாராவது என்னை வெட்ட வந்தா தபார்னு ஒரு சாய் சாய்ஞ்சன்னா செத்து போயிடுவான் ஆனாலும் நான் அதை செய்வது கிடையாது பொறுமையாக இருக்கிறேன் இதை போன்று சிவனியை நீயும் பொறுமையாக இருந்து கொள் என்று மரம் சொல்லும் இந்த மரம் சிவிலியோடு பேசுகிறது எதனால் பேசுகிறது காலத்தை கண்டார்கள் மரம் பேசுகிறது அண்ணானா பெருமானார் செல்லல்லா வலிவசனம் சாய்ந்தி குத்துபா ஓதிய அந்த தூண் பெருமானார் செல்லல்லா வலிவசனத்தோடு பேசியது அழுதது பிரிவை தாங்க முடியவில்லையே நாயகமே என்று அழுதது எதனால் காலத்தை வென்றவர்களோடு மரங்களும் பேசும் இந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறார் அதனாலாவதாக சிபாக்குள் நம்பரால் அவர்கள் கை வைத்தால் உடனே நோய் குணமாகிவிடும் கை வைத்தால் நோய் குணமாகிவிடும் மாமியத்தி குண முக்ரியும் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த சகாபி மாமியத்தி குண முக்ரியும் ரலியல்லாஹு தாரா அவர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பெருமானாரின் காலத்திற்கு பிறகு இந்த முகாமியத்திற்கு முக்கிய இடத்திலே செல்வார்களா எங்களுக்கு கொஞ்சம் கடுமையான வேதனையாக இருக்கிறது அவர்கள் எந்த இடத்திலே வேதனை இருக்கிறது அங்கே தடவுவார்கள் அவ்வளவுதான் செய்வாங்க அதற்கு பிறகு அவருக்கு நோயே இருக்காது என்ற சூழல் இருந்தது அதற்கு என்ன காரணம் அவர்கள் காலத்தை வென்று நின்றார்கள் அல்ல அவர்களுக்கு பரிசாக நோயை நீக்கும் ஆற்றலை கொடுத்தார் பதினெட்டாவதாக அல்லாஹ் ஜெல்ல சாணகுத்தாலா கொடுக்கிற பரிசு ஐமானாத்துகளை மிருகங்களை வசம் கட்டுப்படுத்தி கொடுத்திருப்பான் எல்லா மிருகமும் இவங்களுக்கு கட்டுப்படும் சயீது முசையம் ரெலியல்லாக வரலாறுகளை புரட்டி பாருங்கள் ஹஜ்ஜாஜ் யூசுப் ஆணைத்தான் உங்களை அனுப்பினார் மலையிலே சயீது முசையம் இருக்கிறார் பிடித்து வாருங்கள் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்றார் போய் குண்டர்கள் பிடித்து வருகிறார்கள் வருகிற பொழுது இரவு நேரமாகிவிட்டது இரவு நேரமாகிவிட்டது ஒரு பாதிரியினுடைய மடம் இருக்கிறது அந்த குண்டர்கள் எல்லாம் இவர்களை அடைக்கிறார்கள் அந்த மடத்திலே தங்கிக் கொள்ளலாம் காலையிலே செல்லலாம் காரணம் வன விலங்குகள் நிறைந்த பகுதி இந்த பகுதி அதனால் நாம் அங்கே தங்கிவிட்டு காலையிலே செல்லலாம் என்று சொல்ல சைது குடும்பம் செய்ய சொன்னார்கள் நீங்கள் வேண்டுமானால் தங்குங்கள் நான் ஒருபோதும் அந்நியர்களின் இடத்தில் தங்குவதில்லை தப்புள்ளாளர்களே நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இறைவன் பாதுகாப்பு கண்டிப்பாக நான் ஓடிவிட மாட்டேன் என்று அவர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க அவர்கள் வேலை செய்து தங்குகிறார்கள் பாதிரியின் மடத்திலே தங்குகிறார்கள் மேலும் எழுந்து கீழே பார்க்கிறார்கள் இரவு நேரத்திலே இவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பாதுகாப்பதற்கு காரணத்திற்காக சிங்கங்கள் உலாவிக் கொண்டிருந்தது சுட்டிக் கொண்டிருந்தது என்ற வரலாறை பார்க்கிறோம் மறுநாள் காலை அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இவ்வளவு உத்தவராக இருக்கிறீர்கள் உயர்ந்தவராக இருக்கிறீர்கள் நீங்கள் தப்பிச் சென்று விடுங்கள் நீங்கள் இறை நேசராக இருக்கிறீர்கள் தப்பிச் சென்று விடுங்கள் நாங்கள் அஜாஜிடத்திலே சென்று அவரை பார்க்கவில்லை என்று சொல்லிவிடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது மரணத்தை கண்டு பயந்தவன் நான் அல்ல அல்லா எனக்கு அஜாஜிடத்தில் தான் மரணத்தை வைத்திருக்கிறான் சகாதத்தினுடைய மரணத்தை வைத்திருக்கிறார் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று அஜாஜினுடைய சென்று ஹஜ்ஜாஜின் கொடுமைகளை கொடுங்கொன்மைகளை எடுத்துச் சொல்லுகிற பொழுது ஹஜ்ஜாஜின் யூசுப் ஹஜ்ஜாஜின் யூசுப் அந்த சகிதி குணம் செய்யும் நலியல்லாவும் தாரா கணவர்களை தூக்கு மேடைக்கு அனுப்புகிறார் தூக்கு மேடைக்கு அனுப்பியதற்கு பிறகு அசனுல் வசரி ரஹமத்துல்லாஹி தாலாலே சொல்லுவார்கள் என்றைக்கு ஹஜ்ஜாஜே நீ சகிதி குணம் செய்யவை தொட்டு விட்டாயோ அன்றிலிருந்து உனக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது இறைவன் உன்னை தொட ஆரம்பித்து விட்டான் சரியாக எண்ணி ஏழு நாட்கள் தான் ஆகிறது ஹஜ்ஜாஜ் யூசுப்புக்கு அல்லா ஒரு பெரிய காய்ச்சலை கொடுத்தார் எந்த காய்ச்சல் என்ன தெரியுமா கரிகள் எல்லாம் புட்டு புட்டு தானாக கீழே விழுகுமா கரிகள் எல்லாம் தானாக கீழே விடுகிறது அந்த கரியின் நாற்றம் தாங்க முடியாமல் பிள்ளைகள் வரவில்லை மனைவி வரவில்லை மக்கள் வரவில்லை எல்லோரும் ஓடுகிறார்கள் கடுமையான காட்சி நெருப்பை மூட்டி முன்னால் அமர்ந்தால் கூட நெருப்பினுடைய தாக்கம் அவரை எதுவுமே செய்ய முடியும் கடைசியிலே அச்சார் ஒரு வாரத்திலே இறந்து போனான் அஜாதி அடக்கிய இடம் கூட தெரிய வேண்டாம் என்று இப்ராஹிமுல் நகை அன்றைய காலத்தினுடைய முஃப்திகள் தீர்ப்பளித்தார்கள் என்ன காரணம் தெரியுமா இறந்த இடம் தெரிந்தால் அங்கே சென்று மக்கள் அந்த கவரை செருப்பால் அடிப்பார்கள் இறை நேசர்களோடு மோதினார்கள் அழிந்து இந்த குணம் செய்யவை மிருகம் பாதுகாத்தது அவர்களிடத்தில் என்ன இருந்தது என்ன ஆற்றல் இருந்தது காலத்தை வென்று நின்றார்கள் இறைநேசராக இருந்தார்கள் எனவே அல்லாஹ் மிருகங்களின் ஆதிக்கத்தை அவர்களுக்கு வழங்கினார் பத்தொன்பதாவதாக அல்லாஹ் கொடுக்கிற ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு நேரத்தின் சுருக்கம் சுருக்கமான நேரத்தில் நிறைய செய்துவாங்க சுருக்கமான நேரத்தில் நிறைய செய்து வருவார்கள் இமாம் ரசாலி வாழ்ந்த காலம் வெறும் ஐம்பத்தி நாலு வருஷம் தான் ஆனால் ஆயிரம் மூக்கள் எழுதினார் ஆயிரம் மூக்கள் சாதாரண மூக்கள் அல்ல எரியாபுலமுதி போன்ற கீமியா சாதா போன்ற பெரும் பெரும் மூக்கள் ஆயிரம் மூக்களை எழுதினார்களே இவர்களுக்கு அல்லாஜன சாணவத்தாரா நேரத்தில் வழக்கத்தை கொடுத்தார் இவனா சாத்தி ரமத்துள்ளாகித்தாரா ஒவ்வொரு ரமணாவிலையும் ஒரு நாளைக்கு மூணு சத்தம் இருப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு சத்தம் இங்க ஒன்னே துசுக்கே இங்க முக்தி கலந்து போயிருக்கு நிறைய பேத்துக்கு அதனால மெதுவா வர்றது இப்படி எல்லாம் எங்களால தொழுத முடியாதாங்க என்று சொல்லுகிற சூழல் இருக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று ரத்தம் முடிக்கிற அளவிற்கு அல்லா நேரத்தை சுருக்கி கொடுத்தானே எதற்காக காலத்தை கடந்தவர்களுக்கு அல்லாஹ் நேரத்தை சுருக்கும் பரிசையும் வழங்கிவிடுகிறான் அதற்கு பிறகு ஜமாதாத்துகள் இருபதாவதாக ஜமாதாத்துகள் திடப்பொருட்களும் அவர்களிடத்தில் பேசும் திடப்பொருட்களும் அவர்களிடத்தில் பேசும் இந்த ஆற்றலை அல்லாஹ் இறை நேசர்களுக்கு வழங்குகிறான் கற்கை தஸ்பீக் செய்கிறது பெருமானார் செல்லல்லா வலிவசலம் கையில இருக்கிற பொழுது கற்கை தஸ்பீக் செய்கிறது பெருமானார் செல்லல்லா வலிவசலம் அவுபக்கர் அலி அல்லா அவருடைய கையில கொடுக்கிறாங்க அந்த கல் அவுபக்கர் அலி அவருடைய கையிலே மாற அங்கிருந்து தஸ்பீக்கின் சத்தம் வருகிறது அதற்கு பிறகு உஸ்மான் அடி அல்லா கையிலே உமர் அலி அல்லா கையிலே அறிவடி அலி கையிலே அவள்வது தஸ்பீக்கின் சத்தம் வந்தது இதை யார் கொடுத்தது எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இதை விட மேலாக இருபத்தி ஒன்றாவதாக இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றலை கூட அல்லா சிலர் இறந்தவர்களை அபு இவர்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது குதிரை ஒன்று இவர்கள் கொண்டு போன குதிரை இறந்து போய்விடுகிறது நீண்ட தூரம் செல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்திலே ரெண்டு ரக்கா தொழுதுட்டு குதிரையை கட்டி அல்லாவுக்காக அந்த குதிரை எழுந்ததாக வரலாறு சொல்கிறது இந்த ஆற்றலை நான் கொடுப்பது எண்ணி பார்க்கிறோம் இறந்தவர்களோடு பேசுகிற ஆற்றலை அல்லாஹ் இருபத்தி இரண்டாவதாக கொடுத்தான் இறந்தவர்களோடு பேசுவார்கள் பெருமானாரினுடைய தோழர்கள்ல ரஃபி இவனு ஹிராஸ் ரடியெல்லாம் மூத்த போய் இருக்கிறாங்க ரஃபி இவனு ஹிராஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த ஜனாதா அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நம்ம இடத்துல சொல்லி இருந்துச்சுனாக்கா அவ்வளவுதான் ஒரு ஆறு உயிரோட இருக்கலாம் எல்லோரும் பார்த்து சென்றார்கள் அசலாம் அழைக்கும் எல்லோரும் ஜனாதாவுக்கு பதில் சொன்னார்கள் நாங்கள் எப்படி நடப்பது என்று ஜனாதாவிடத்தில் கேட்டார்கள் அந்த ரஃபி இவனு கிராஸ் ரலியல்லாஹு என்றவர்கள் சொன்னார்கள் எப்படி நடப்பது என்கிற பொழுது அவர்கள் அழகாக சொன்னார்கள் பஷீரு வராது மக்களிடத்திலே சுப செய்தியை சொல்லுங்கள் மக்களோடு கடிந்து கொள்ளாதீர்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு கண்ணை மூடினார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோமே இறந்தவர்களும் பேசுகிற ஆற்றல் உண்டு இருபத்தி மூன்றாவதாக நீரின் ஆற்றலை அல்லாஹ் அடைந்து விடுவான் அலாஹுல் ஹலரமி ரஹமத்துல்லா ரலி அல்லாஹு அவர்கள் அலாஹுல் ஹலரமி ரலி அல்லாஹு ஆற்றிலே நடந்து செல்வாங்க ஆற்றிலே நடந்து செல்வார்கள் தன்னுடைய படைகளை ஓட்டிச் செல்வார்கள் குதிரையிலே செல்வார்கள் வரலாறு சொல்கிறது இந்த ஆற்றலை அல்லாஹ் பரிசாக அவர்களுக்கு வழங்கினான் இருபத்தி நான்காவதாக அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா ஹைட்டத்தையே மாற்றிக் கொடுத்தான் ஈசா ஹத்தா ஈசா ரஹமத்துல்லாஹி தாலாலி அவர்களுக்கு ஒருவர் அவரை சோதிப்பதற்காக வேண்டி சாராயத்தை பரிசாக அனுப்பினார் மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் ஈசல் ஹத்தா இதை துறந்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்ல வந்தவரே என்னை எல்லாம் குடி போதையில மாட்டி முடிக்கப் போகிறார்கள் என்று நினைக்க அதை திறந்து எல்லோருக்கும் கொடுக்கிற பொழுது அது அவ்வளவு நறுமணம் தருகிற நெய்யாக இருந்தது என்ற வரலாற்றை பார்க்கிறோமே அசல் அமைப்பையே மாற்றுகிற ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுகிறான் அதற்கடுத்து பூமியின் ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் நேசர்களுக்கு பரிசாக காலத்தை வெண்டவர்களுக்கு பரிசாக கொடுத்து விடுகிறான் தபு போர்க்களம் நடக்கிறது மாவியத்தின் மாவியத்தில் முசுனி மதினாவிலே இறந்து போகிறார்கள் ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து விட்டார்கள் மாவியத்தின் மாவியத்தில் முசுனி இறந்து போய்விட்டார்கள் நாயகமே நீங்கள் வாருங்கள் அவங்க இருக்கிறது தபூக்குல இரண்டாயிரம் மூவாயிரம் வயதுகளுக்கு அப்பால் இருக்கிறாங்க நாயகமே நீங்க தான் ஜனாதா தொலை வைக்கணும் எப்படி வருவது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி ஒரு திருப்பு திருப்பினாங்க பூமியை நல்லா சுருட்டி கொடுத்தார் ஜனாதாவை தொழுது வைத்து விட்டு மீண்டும் கைவருக்கு வந்து மீண்டும் தபூக்கு வந்து விட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே பூமியை சுருட்டி கொடுப்பான் இந்த இருபத்தைந்து ஆற்றல்களையும் காலத்தை வந்தவர்களுக்கு சக்திகளுக்கு அல்லா பரிசாக வழங்குகிறான் எனவே அந்த எட்டு சக்திகளில் எது வாஜிப் எது அவுஜப் எது கரீப் எது அக்ரம் எது அஜீப் எது அஜப் எது சாப் எது அஸ்தப் எது அவசியம் எது மிக அவசியம் எது நெருக்கம் எது மிக நெருக்கம் எது ஆச்சரியம் எது மிக ஆச்சரியம் எது கஷ்டம் எது மிக கஷ்டம் என்று அடி சொன்னார்களே அந்த எட்டையும் கடைபிடித்து இறைநேசர்களாக வாழக்கூடிய தௌசிக்கை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் விளங்குவானாக வாகும் தாவா அனைவரும்